மஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தப நாள் வரும் வரைக்கும் ஹபீப் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய சுண்ணத்தான வாழ்க்கையை யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றும் எப்பொழுதும் எங்கும் உண்டாவதாக அல்லாஹுடைய அன்பான அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லமாம் பள்ளியிலே எட்டிகாப்பு எண்ணியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய அன்பு நல்லடியார்களே வாலிபர்களே சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் படை தரப்பு அல்லாவை பயந்து அஞ்சி வாழும்படி முதல எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசைய செய்கின்றேன் அல்லாஹு சுபகானுவா நம் அனைவரையும் முத்தசீன்களாக முஸ்லிசீன்களாக ஆக்கி வைப்பானாக நாளை சுயாமத்துடைய நாளையில் சுவனப்பதியிலே ஒன்று சேர்ப்பானாக கண்ணியமான அல்லாஹுடைய அன்பு நல்லடியார்களே ஒரு முறை அவ்வல் மாதத்தை சந்திக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நசீபாக்கியிருக்கின்றான் உயிரிலும் மேலான முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உதித்து மறைந்த அந்த ரபியில் அவ்வல் மாதத்திலே பன்னிரெண்டாவது பிழையிலே நாம் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நபி உல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே எம்மிருளும் மேலான முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சில வாசகங்களை கூறி நான் எமது வாழ்க்கை எடுக்க வேண்டிய படிப்பினைகளை பற்றி சற்று ஞாபகம் ஊட்டினால் சிறப்பாக இருக்கும் என்ற அமைப்பிலே அல்லாஹூ அபி அல் குர்ஆனிலே முகமது அலேஹி வசல்லம் அவர்களை சிறப்பித்து கூறியது போல் எவரையும் சிறப்பித்து கூறியதில்லை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் குரானிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றான் உதாரணமாக யா யஹியா யா இப்ராஹிம் என்று அல்லாஹ் பெயரை சொல்லி அழைக்கின்றான் மீறிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது யா ஐயுவன் ஏ நபியே யா ஐயுகர் ரசூல் ஏ ரிசாலத் கொடுக்கப்பட்டவரே யா ஐயுகல் முசம்மில் யா ஐயுகல் முத்தசிர் என்று அல்லாஹ் சுபஹானுவத்தாலா கண்ணியமாக எம் உயிருளும் மேலான முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அழைக்கின்றான் அல்லாஹு சுபஹானுவத்தாலா அபிமார்களுக்கு அல் குர்ஆனிலே சலாம் சொல்லி இருக்கின்றான் சலாமுன் அலா மூசா வஹாரூன் மூசா அலிஹிஸ்லாம் ஹாரூன் அலிஹிஸ்லாம் இருவருக்கும் சலாம் உண்டாவதாக சலாமும் அலா இல்யாசீன் இல்யாஸ் அலிஹிஸ்லாம் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு மீறிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما நிச்சயமாக அல்லாவும் மலக்குமார்களும் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாக்கு சொல்கின்றார்கள் கொண்ட விசுவாசிகளே சொல்லு அலேஹி வசல்லிமு தஸ்லீமா நீங்களும் முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் செலவாத்தும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் எழுகின்றான் எனவே கண்ணியமானவர்களே அலேஹி வசல்லம் அவருடைய வயதின் மீது வாழ்க்கையின் மீது அல்லாஹ் குர்ஆனை சத்தியம் செய்கின்றான் அவர்கள் எந்த பூமியிலே வசித்தார்களோ அந்த பூமியின் மீதும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்று அல்லாஹ் மக்கா நகரம் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் கண்ணியமானவர்களே நபியுனா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் புனித சாபாவை கட்டியதற்கு பின்னால் பல துவாக்களை செய்தார்கள் அந்த துவாவுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய உதவியினால் தான் ஹபீப் முகமது ரசூல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நபியாக வந்திருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் துவா செய்கின்றார்கள் ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم الدعاء سيدنا يا الله يتلو عليهم آياتك உன்னுடைய ஆயத்துக்களை அல் குர்ஆனை பாராயணம் செய்யக்கூடிய கிதாப் ஹிக்மத்தை படிப்பித்துக் கொடுக்கக்கூடிய அவர்கள் தஸ்தியா செய்யக்கூடிய ஒரு நபியை நீ அனுப்புவாய் துவா செய்கின்றார்கள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இன்னிடத்திலே சொல்கின்றான் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இல் பஅஸ ஃபீஹிம் ரசூலா லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் முஃமினீன்களுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முஃமினீன்களிலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மூன்று சிபத்துக்களை கொண்டு நபியை ஒரு ரசூலை வேண்டினார்களோ அந்த ரசூலை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவர்கள் மூலமாக அல்லா அனுப்பி வைத்தான் கண்ணியமானவர்களே அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய முறையை பற்றி எல்லாம் சொல்கின்றான் சில முனாபிசுகள் அல்லாவுடைய பாதையிலே செல்லாமல் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவரிடத்திலே நொண்டி காரணங்கள் சொல்லி அல்லாவுடைய போகாமல் நின்று விடுகின்றார்கள் இந்த செய்தியை நபி அல்லாஹு அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபியோடு கண்ணியமாக பேசுகின்றான் அல்லாஹ் நாயகமே நாங்கள் உங்களை மன்னித்து விட்டோம் நீங்கள் ஏன் அவர்களுக்கு அல்லாவுடைய பாதையிலே செல்லாம் இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்த அல்லாஹ் அந்த இடத்திலும் அல்லாஹ் நபியை கண்ணியமாக பேசுகின்றான் நபிசல்லாஹு அலேஹி வந்து அவருடைய முகத்தை பற்றி அவருடைய உள்ளத்தை பற்றி அவருடைய முதுகை பற்றி அவருடைய கையை பற்றி அல்லாஹு சுபஹான் அவருடைய பார்வையை பற்றி அல்லாஹ் அல் குர்வானிலே பேசி இருக்கின்றான் நபியுடைய முகத்தை பற்றி அல்லா பேசும்போது சொல்கின்றான் நபியுடைய வாயை பற்றி அல்ல பேசுகின்றான் நபியுடைய உள்ளத்தை பற்றி அல்ல பேசுகின்றான் அலம் நஷ்ரஹ் லக சதுரக் நபிலே முதுகை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அல்லது நபியுடைய கையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நபியுடைய கழுத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நபியுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹ் அலிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி குர்வானிலே பேசியிருக்கின்றான் அஸ்மாவுல் கிருஷ்ணாவை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு சுபகான அவனுடைய சிபத்துக்கள் இரண்டே சொல்கின்றான் ஒன்று ரவு இன்னொன்று ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன் அது அதாவது மனிதர் நல்ல நடந்த கூட அந்த மென்மை மனத்தை பற்றி அல்லாஹுடைய சிபத்துகளை வைத்திருக்கின்றான் அதே இரண்டு சிபத்துகளையும் அல்லாஹ் நபிக்கு சொல்கின்றான் لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين بالمؤمنين رؤوف رحيم அல்லாஹ் ரவுபுர் ரஹீம் என்று தன்னுடைய தனக்கு பெயர் வைத்ததை போல் அபி முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் அதே நாமத்தை சொல்லியிருக்கின்றான் இருக்கின்றான் அல்லாஹு சுபஹான முழு எப்படி முழு உலகத்துக்கும் ரப்பாக வந்தானோ அதே போல் ஹபீப் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களையும் முழு உலகத்துக்கு நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது சொல்கின்றான் மனிதர்களுடைய ரப்பு அல்லா சொல்கின்றான் நபியை பற்றி சொல்லும் போது சொல்கின்றான் அங்கே மனிதர்களுக்காக அனுப்பப்பட்ட ரசூல் என்று அல்லா சொல்கின்றான் அல்லாஹ் அகிலத்தாருக்கு ரப்பு என்று சொல்கின்றான் அதே போல் நபியை அல்லாஹு சுபகானஹோத்தாலா அகிலத்தாருக்காக வேண்டி அனுப்பப்பட்ட ரஹமத்துல்லில் ஆலம் என்று சொல்கின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தார் ரப்புல்லா சொல்கின்றான் நபிக்கு சொல்கின்றான் وما أرسلناك إلا رحمة للعالمين கண்ணியமானவர்களே அல்லாஹ் தனக்கு நூர் ஒளி என்று சொல்கின்றான் அதே போல் நபிக்கும் அல்லாஹ் அதே பேரை கொண்டு வர்ணனை செய்கின்றான் அல்லாஹு அல்லாஹ் நூறு சமாவாச்சு வளர்ந்து அல்லாஹ் அவனை பற்றி சொல்லிவிட்டு நபியை பற்றி சொல்கின்றான் கண்ணியமா நண்பர்களே சகோதரர்களே ஏனே நபிமார்கள் தங்களுடைய தாவாவை தங்களுடைய ரிசாலத்தை தனது உம்மத்துக்கு எத்தி வைக்கும் பொழுதோ அந்த கவுங்கள் அந்த கூட்டத்தார்கள் அந்த விசாலத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தால் அந்த நபிக்கு ஏற்றினால் அந்த நபிக்கு துன்புறுத்தல் செய்தால் அந்த நபியை வசைப்பாடினால் அந்த நபிதான் பதில் கொடுப்பாரு ஆனால் நபி முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வந்த சவால்கள் வந்த பிரச்சனைகள் வந்த அனைத்துக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான் உதாரணமாக நபியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய கௌம் சொன்னார்கள் பாலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ சஃபாஹா வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன் அவர்கள் மடத்தனமானவர்கள் அவர்கள் பொய்யர் என்று அந்த கவம் ஏற்றினார்கள் அது அல்லாஹ் நபி நூ அலை இஸ்லாம் பதில் சொன்னார்கள் பாலயா கௌம் இலைசபி சபாஹது வலகின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை மறுத்தார்கள் ஆட்கூட்டத்தினர் முதலித்தால் சொன்னார்கள் பாலல் நலவுமி கௌமிஹி இன்னால நராத பி வலாலிம் முபீன் அதுக்கு முதல் இஸ்லாம் சொன்னார்கள் மடத்தனமா என்று சொன்னார் என்று சொன்னார்கள் நபி மறுத்தார்கள் ஆனால் கண்ணியமானவர்களே நபி பார்த்து வலிக்கிறேன் என்று அன்றைய காலத்து முஸ்லிக்கள் சொன்னார்கள் الله حق سبحانه وتعالى عاشركنا والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى நட்சத்திரங்களுமே சத்தியமாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வழிகேட்டில் இல்லை என்பதை அல்லாஹு குரானை விளங்கப்படுத்தினான் அல்லாஹ் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் எந்த குர்ஆனை ஓதினார்களோ அந்த குர்ஆனை பார்த்து சொன்னார்கள் கவிஞருடைய வரிகள் ஷெயர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹானுவாலா குர்ஆனை திறக்கினான் அது ஷாயிருடைய கவிஞருடைய வரி அல்ல என்பதை அல்லாஹ் மறுத்தான் கண்ணியமானவர்களே செல்லல்லாஹு அலேஹி வசனுடைய வார்த்தைகளை பார்த்து இது சாஸ்திரக்காருடைய வார்த்தை என்று சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹான் ஹோத்தால ஆயத்திறக்கினான் அதை குறி சொல்லக்கூடிய சாஸ்திரக்காரனுடைய வார்த்தை இல்லை என்பதை அல்லாஹ் மறுத்தான் கண்ணியமானவர்களே அது சைத்தானுடைய வசனங்கள் என்பதாக அன்றைய காலத்து குர்ஆனை மறுத்தவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நபியை பைத்தியகா என்று சொன்னார்கள் நபியை பார்த்து பைத்தியகா என்று சொன்னார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون والقلم وما يسطرون பேனைகள் மீது சத்தியமாக எழுதப்படக்கூடிய ஏட்டுகள் மீது சத்தியமாக ma anta bi ni'mati rabbika bimajnun நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்காரன் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே உறுதியாக சொன்னான் எனவே கண்ணியமானவர்களே ஆசிபின் வாய் என்ற கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அபுதர் சந்ததி இல்லாதவன் என்று குறை சொன்னான் நபியுடைய மகன் மரணித்த நேரத்திலே இந்த செய்தியை சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையாக இருந்த நேரத்திலே ஆதம் அலைஹிசலாம் தொடக்கம் உலகத்திலே வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் கௌசரிலே தண்ணீர் வருகக்கூடிய அந்த ஹவுதுல் கௌசரை ஞாபகம் ஊட்டி நாளை சுயாமத்துடைய நாளையில் யாரெல்லாம் ஹவுதுல் கௌசர்லே தண்ணீர் பருகுவார்களோ அவரது தாகமே வராது அந்த பொறுப்பை ஹவுதுல் கௌசருடைய பொறுப்பை விசல்லாஹு அலேஹி வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அதை ஞாபகம் ஊட்டிவிட்டு சொல்கின்றான் இன்ன சானியாக என்ற ஆசுக்கு வாயில் சொன்னதை போல நீங்கள் அபுத்தர் இல்லை என்பதை அல்லாஹ் குருவானிலே ஞாபகம் மூட்டுகின்றான் எனவே கண்ணியமானவர்களே லாயிலா பன்னிரண்டு எழுத்துக்கள் முகமது ரசூல் பன்னிரண்டு எழுத்துக்களை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் என்ற வார்த்தையில் ஐந்து எழுத்துக்கள் முகமது என்ற வார்த்தையிலும் அல்லா ஐந்து எழுத்துக்களை வைத்திருக்கின்றான் லாயிலா அல்லா முகமது ரசூலுல்லா எந்த ஒரு எழுத்திலும் நுக்குத்தாக்கள் இல்லை அல்லாவிலும் நுக்குத்தா இல்லை முகம்மதிலும் நுக்குத்தா இல்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹையும் ரசூலையும் எந்த பெரிய ஆட்சி வந்தாலும் எந்த ஒரு சட்டம் பாஸ் ஆகினாலும் அல்லாஹ் அல்லாவையும் ரசூலையும் யாருக்கும் மாற்ற இயலாது நாங்கள் சொல்லியிருக்கின்றார்கள் முகுத்தாவுடைய எழுத்துக்களை விட முகுத்தா இல்லாத எழுத்துக்கள் மிகவும் கவியானது பலமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் முக்குத்தாவுள்ள எழுத்துக்களை மாற்றலாம் ஹலக் என்றால் படை படைத்தவனுடைய பெயரை சொல்லி நான் ஓதுகின்றேன் அதே ஹாவு நுக்குத்தாவு இல்லாம ஆக்கினால் மொட்டை அடிக்கக்கூடிய கருத்து அந்த இடத்துல வரும் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல் குரானிலே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே பல இடங்களிலே சிறப்பாக கூறியிருக்கின்றான் அந்த முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய உம்மத்தாக நாங்கள் இருக்கின்றோம் எம்முடைய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் ரசூல் என்று தான் போக வேண்டும் நம்முடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் விசல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய சிந்தனையிலே விசல்லாஹு அலேஹி நேசம் வைக்கக்கூடிய விசல்லாஹு அலேஹி அவருடைய செலவாக்கு சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே சஹாபாக்கள் எந்த அளவு நேசித்தார் என்று சொன்னால் ஒரு சஹாபி வந்து சொன்னார் யார சூழல்லா நான் உலகத்திலே உங்களுடைய முகத்தை பார்க்க தோன்றினால் என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் தொழிலே இருந்தாலும் நான் உங்களுடைய மஜுமாவுக்கு வந்து உங்களுடைய சபைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு சென்றிடுவேன் நீங்களும் மர்மித்து விடுவீர்கள் நானும் மர்மித்து விடுவேன் நாளை செய்யாமத்துடைய நாளையில் நீங்கள் ரசூலாக நபியாக இருந்து உயர்ந்த அந்தஸ்து இருப்பீர்கள் நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது நாளை சுயாமத்துடைய நாளையில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யார சூழல்லா என்று கேட்டார்கள் கண்ணியமானவர்களே மகானல்லா நாளை சுயாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்திலே தேனாறு பாலாறு என்று பல சுவந்திகள் இருந்தும் அந்த சஹாபியுடைய கவலை ஹபீப் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை திறக்கின்றான் ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين நபியை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ நபியை யாரெல்லாம் மகப்பத் கொள்வார்களோ அவர்கள் நாளே குயாமத்தினாலே அமையுத்து இல்லாஹ் அவர் ரசூல் ரசூல் இருப்பர் என்று அல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் இன்னொரு சஹாபி வந்து சொன்னார் யார் ரசூல் அல்லா மத்தா பிரியாமத்தினால் நாள் எப்ப வரும் என்று கேட்டார் அல்லாஹு அலேஹி வசல்லம் கேட்டார்கள் பிரியாமத்தினால் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த அமலை நீங்கள் செய்து வைத்திருக்கீங்க கேட்ட நேரத்திலே அந்த சஹாபி சொன்னார் யார் ரசூல் அல்லா உங்களையும் அல்லாவையும் ரசூலை நான் முகப்பத் கொள்கின்றேன் சொன்ன நேரத்திலே விசல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் நீங்க உலகத்திலே யாரெல்லாம் யாரை நேசிக்கின்றீர்களோ நாளை சுயாமத்துறை நாளையில் அந்த மனிதரோடு இருப்பீர்கள் என்பதாக நபி உல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே நபியை முகப்பத் கொள்வது என்பது நபியை என்னுடைய உலகத்துடைய வஸ்துக்கள் அனைத்தையும் நபி மீது முகப்பத் கொள்வதோடு நபியுடைய வாழ்க்கை எமது வாழ்க்கையிலே வர வேண்டும் நபி சொல்லம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய நபி அவர்கள் எப்படி மத்தமாக பேசினார்கள் எப்படி அயல் அயல்வீட்டர் நடந்து கொண்டார்கள் எப்படி எப்படி மனைவி நடந்து கொண்டார்கள் எப்படி குழந்தைகள் நடந்து கொண்டார்கள் எப்படி தம்முடைய பிரமலத்தில் நடந்து கொண்டார் என்ற அஹ்லாக்குடைய வாழ்க்கை எமது வாழ்க்கையிலே வர வேண்டும் எனவே கண்ணியம நண்பர்களே சகோதரர்களே இந்த ரபியோவின் அவ்வள் மாதத்திலிருந்தாவது நாம் எம்முடைய வாழ்க்கையை நபியுடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எம்முடைய ஓய்வு நேரங்கள் அனைத்து நேரங்களிலும் ஹபீ முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாக்கு சொல்லக்கூடிய சொல்லல்லாஹு அலா முஹம்மத் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வாய்க்கு லேசான இரண்டு வாசகங்கள் எந்நேரமும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்படி இஸ்திருப்பார் செய்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அதே போல் செலவாக்கு சொன்னாலும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே வல்லவன் நேசித்து அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கின்றார்களோ அத்தனை நோயை நீயே குணப்படுத்துவாயாக எம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கை இருக்கின்றார்களோ அவருடைய கபருடைய சோனத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக நம்முடைய உஸ்தாத்மார்கள் ஆசிரியருடைய பாதங்களை மன்னிப்பாயாக அவர் தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக யார் வருமானத்தை நீயே வறக்க செய்வாயாக யார் உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கை இருக்கின்றார்களோ அவருடைய மன்னரை சோனத்தின் பொன்னரையாக ஆக்கி வைப்பாயாக யாரு எம்முடைய தேவைகள் எம்முடைய பிரச்சனைகள் எம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் துயரங்கள் அனைத்தையும் நீயே நீக்கி வைப்பாயாக யாரா கடன் சொல்லியை விட்டோம் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக யாரா வைத்தியசாலை வழியாக நீதிமன்றங்கள் வழியாக பொலிஸ் வழியாக அழையக்கூடிய துப்பாக்கி நிலையை நம் அனைவருக்கும் தந்துவிடாதே யாருலா யாருலா நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக முகமது எனக்கு திருக்களிமாய் முடிந்து எம்மை ரூஹை கைப்பற்றுவாயாக அவருடைய எனக்கு லேசாக்குவாயாக ஹவுது சௌசர் நீர் பரவக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக நபியுடைய சபாத்து பெற்ற கூட்டத்திலே ஆக்கி வைப்பாயாக கேள்வி எனக்கு லேசாக்குவாயாக சிராசல முஸ்தகின் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக எண்ணத்தில் பிரிதவத்திலே நம் அனைவரையும் குடியமர்த்துவாயாக நம்முடைய ஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக